இப்போ அவர் சொன்ன கருத்துக்களை பார்த்து யோசிச்சு பார்த்தா உண்மையிலே ஒரு விஷயம் உண்மைதான் அது எவ்வளவுதான் சம்பாதிச்சு வந்தாலும் இந்த பெண்கள் பார்க்கறதெல்லாம் வாங்கி கொண்டு பார்க்கறதெல்லாம் வாங்கி கொடு கடவுள் கூட விட்டு வைக்கல எத்தனையோ கோயிலில் நிறைய அனுபவங்கள் இருக்கு அவங்க போற வழியில கிராஸ் பண்ணி போ இவ்வளோ ஏன் ஒருத்தர் பிச்சைக்காரன் கிராஸ் பண்ணி போயிருக்கான் அவன் கையில் ஏதோ வாட்சி ஏதோ இந்த லேடிஸ் ஆச்சு யாரோ பிச்சை போட்டு அதை கேட்டு அதை பார்த்து கூட ஒரு குடும்பத்தலை வாங்கி கொடுன்னு சொல்ல அந்த இந்த எங்கள் சிக்னலில் அவ்வளோ அதிக செலவுக்கு குடும்ப தலைதான் கண்ணாப்பண்ணான செலவு செருப்புக்கு எத்தனை செருப்பு ஒவ்வொரு குடும்ப தலையிலும் குறைஞ்சபட்சம் அவங்க அடிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க இல்லையா நடக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்களோ தெரியாது குறைஞ்சபட்சம் பத்து செட்டு செருப்பு இருக்கும்பா அவங்களுக்கு கலர் கலரா ஏன்னா மேட்சிங் புடவைக்கு ஏற்ற மாதிரி செருப்பு போடணும் இப்படி அதிக செலவு செய்யறது குடும்ப தலைவிகள் தான் அப்படின்னு சொல்றாரு ஒரே ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்க சொன்னதுனால சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க அப்புறம் வேணால கூட எடுத்து போட்டுருங்க நான் சொல்லலாம் நீ சொல்ல ஏதாவது பழைய பாத்திரம்லாம் கொண்டு வருவான்ல இந்த பழைய பாத்திரம்லாம் விற்பான் இல்லையா அவன் கொண்டு வரும்போது அதுல ஒரு புடவை யாரோ போட்டு பாத்திரம் வாங்கியிருக்காங்க அந்த டிசைன் நல்லா இருக்குன்னு வீட்டுல குக்கரை போட்டு அந்த புடவை வாங்கி எப்படி நடக்குது பாருங்க இந்த அளவுக்கு அதிகம் செலவு செய்வது அவங்க தான் அப்படிங்கிறாங்க நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல பன்னீர்செல்வம் வாங்க ஐயா எனக்கு ஒரு டவுட்டு நீங்க குடிப்பீங்களா எனக்கு பழகலப்பா சத்தியமா பழகல அதனால தான் நீங்க நடுவரா இருக்கீங்க இது ஒரு குடிகார நேரத்துல நடுவராக இருக்க முடியுமா கேட்டாப்ல சோகா கேள்வி குடியார பேச்சு விடிஞ்சா போச்சு ஆமா அப்படி இருக்கும்போதே குடிச்சிட்டு இருக்க ஒருத்தரை எப்படி வந்து திருப்பி சொல்ல முடியும் ஆமா அதனாலதான் நீங்க நடுவரா இருக்கீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நடுவர்களே அவர்களே வந்து பல்லு வளர்கிறானோ இல்லையோ காலையில ஒயின் ஷாப் போய் லைன் நிக்க வேண்டியது ரேஷன் கடை கூட போக மாட்டான் ஒயின் ஷாப் போய் நின்றுடுவான் ஃபுல்லா குடிச்சிட்டு ரோடை இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் அளந்துன்னு போவான் வீட்டுக்கு போறதுக்கே வழி தெரியாது அப்படி இருக்கிற ஒரு குடிகாரன் எப்படி வீட்டை பொறுப்பா நடத்துவான் சம்பாதிக்கிறது நூறு ரூபாய்னாலும் ஐம்பது ரூபாய் குடிச்சிட வேண்டியது ஆனா எங்க குடும்ப தலைவிகள் அந்த ஐம்பது ரூபாய் வச்சுட்டு நூறு அரிசி நூறு பருப்பு வாங்கினு குடும்பத்தை நடத்துறாங்க இந்த பெருமை யாரு சேரும் குடும்ப குடும்ப தலைவியா சேரும் குடியாரர்களை சேருமா அப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து சுதந்திர தினத்துக்கு கூட வந்து புடவை கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நமது அணித்தலைவர் சொன்னார் எதிரணி தலைவர் சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு நீங்க புடவை வாங்கி கொடுத்தீங்கன்னா என் புருஷன் வந்து எங்களை சுதந்திரமா வச்சிருக்காருன்னு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பெருமையா சொல்லுவாங்க ஆனா நீங்க பதினாலாம் தேதியே பிளாக்ல வாங்கி வச்சுக்கிறீங்க பாட்டில குடிகாரன் அவங்க தான் அதிகமா அன்னைக்கு கூட கேப் விட மாட்டாங்க பிளாக்ல வாங்கி வச்சுன்னு சுதந்திர தினம் அன்னைக்கு கூட பொண்டாட்டி போட்டு குடும்பம் பத்துறாங்க அன்னைக்கு கூட அவங்க சுதந்திரமா வச்சுக்கிறது கிடையாது இந்த அளவு குடியாரு குடியும் பத்துறாங்க அப்புறம் ஒண்ணு சொல்றாங்க அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் ரூபாய் நாலு வாட்டி சொல்லிட்டாரு கோட்டுரு பாட்டிலு அதோட வேலை அறுபது ரூபாய் தான் ஆனா ஆனா அது குடிச்சா எவ்வளவு கேடு வரும் அந்த பாட்டிலே போட்டிருக்குல்ல மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு ஒரு புடவையில போட்டிருக்கா இல்லை ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஜிம் மிஷினில் போட்டிருக்கா எதுவுமே போடுறது கிடையாது அந்த பாட்டில குடிச்சிட்டு அது எவ்வளோ செலவு வைக்கணும் இதயம் பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை எல்லாத்துக்கும் பிரச்சனை கடைசியில் வந்து அவங்க இதே ஆப்ரேஷனுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணுறாங்க அறுபது ரூபாய் எங்க போய் நிக்குது பாருங்க நடுவர் அறுபது ரூபாய் செலவு பண்றேன்னு சொல்லிட்டு அதிகமா நீங்க தான் செலவு பண்றீங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறீங்களா அவங்க என்ன வெறும் சாரி மட்டும் தானே கேக்குறாங்க அவங்க கேட்ட சாரியில ஹார்ட் அட்டாக் வந்து நாலு லட்சம் ரூபாய் ஆல்ரெடி செலவு பண்ணிட்டோம்ல அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயாவது என் மனைவி வந்து ஊதாரித்தனமா செலவு பண்றேன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா பண்ண மாட்டாங்க இல்ல ஆமா அவர் சொன்ன மாதிரி இது வரைக்கும் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் என் பொண்டாட்டி அதிகமா செலவு பண்ண கிடையாது கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா குடிகாரர்கள் கொடுமை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் குடிகாரர்களோட வீண் செலவு வீண் செலவு தான் அதனால வந்து நீங்களும் குடிக்கிறது இல்ல சொல்லிட்டீங்க அதனால இந்த ஊதாரித்தனமா செலவு பண்றது குடிகாரர்களே என்று நல்ல ஒரு முடிவை தரும்படி உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே இப்போ பன்னீர் வந்து சர சர சரன்னு பாயிண்டா சொல்லிட்டு இருந்தாரு குடிகாரன் தான் வந்து ரொம்ப அதிக செலவு பண்றான் அவனுங்க தான் வந்து பணத்தை வாங்கினாலே எடுத்துமே வீட்டுக்கே கொடுக்குறது இல்லைப்பா நேராக சம்பளம் வாங்கினா கூட நேராக ஒயின் சாப்புக்கு தான் போகிறான்றாங்க குடிகாரங்கள் தான் செலவு இருக்குது ஆனால் குடும்பத் தலைவர் செலவு பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க அவங்க ஜிம்முக்கு போனாலும் உடலுக்காக பண்ணுறாங்க மேக்கப் பண்ணாலும் கணவனுக்காக பண்ணுறாங்க குடும்பத்தில் வாங்கி போகிற மளிகை சாமான் அவன் சாப்பிட்றான் இது பண்ணான் இப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் குடிகாரங்கள் தான் அதிகம் செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒத்துக்க முடியுமான்னா அது சத்தியமாக ஒத்துக்க ஆரம்பத்தில் நீ என்னைக்கு ஒழுங்கான முடிவு கொடுத்து ஏன்னா இல்லை இல்லை குடிகாரன் கிடையாது குடும்ப தலைவிகள் தான் வந்து அதிக செலவு செய்பவர்கள் குடும்ப தலைவிகள் தான் ஆனால் அது சரியானதா இல்லை யார் அதிகம் எல்லாமே ரெண்டு பேருமே செலவு செய்கிறாங்கப்பா இப்போ சின்ன பசங்க வந்து பெரிய வரைக்கும் எல்லாமே செலவு பண்ணுறாங்க இல்லையா ஆக ரெண்டு பேரும் பேசுறதை வச்சு பார்க்கும்போது அதிகம் செலவு செய்வது குடும்ப தலைவிகள் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதானே சொல்றீங்க நீ கொலப்ப ஆரம்பிச்சிட்ட பேச பேச ஆனா இவங்க என்ன சொல்றாங்க குடிகாரன்கள் தான் அப்படின்னு சொல்றீங்க நல்லா யோசிச்சு பாருங்க குடிகாரங்களும் எவ்வளவு அதிகமா செலவு பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஆப்புக்கு மேல அடிக்க முடியுமா ஒருத்த முடியாது அதுக்கு மேல அவள் தான் வீட்டுக்கு வந்தாகணும் ஆனா குடும்ப தலைவர்கள் எவ்வளவு நாள் செலவு பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதையும் ஒத்துக்க முடியாது குடும்ப தலைவர் யாருக்காக செலவு பண்றாங்க குடும்பத்துக்காக செலவு பண்றாங்க அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த குடும்பத்தில் இருக்க பசங்க நல்லா இருக்கணும் புருஷன் நல்லா இருக்கணும்ன்றாங்க அவங்க ஏன் மேக்கப் பண்ணிக்கிறாங்க புருஷங்கரை பார்த்து ரசிக்கணும் அவங்க சரியான முறையிலன்னா கெட்டு போயிடும் சரி அதே போல அவங்க ஏன் ஜிம்முக்கு போறாங்க அவங்க உடல் நலத்தை பாத்துக்கலாம் நீ போ நீ ஜிம்முக்கு போ நேரம் ஜிம்முக்கு ஒயின் ஷாப்புக்கு யாரா போக சொன்னா போனா உள்ள கூட என்ன சேர்க்க மாட்டான் ஏன் என் உடம்ப அப்படி நீ குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்க அதுக்கே இல்ல பணத்தை செலவு பண்ணிருக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க சோ அதிகம் செலவு செய்பவர்கள் யார் என்று கேட்டால் குடும்ப தலைவிகள் அல்ல குடிகாரங்கள் தான் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாது எப்படி தப்புன்னு ஒத்துக்க முடியும் யோசிச்சு பாருங்க நான் தான் சொன்னேனம்மா குழப்ப ஆரம்பிச்சாச்சு போயின்னு அது இல்ல இல்ல குடும்பத்தில் குடிகாரங்கள் இல்லையா குடும்பத்தில் தான் அதிக செலவு பண்ணிருக்காங்க சொல்லு ஏதாவது ஒரு முடிவு சொல்லு அப்படின்னு சொன்னாலும் ஒத்துக்க முடியாது இருப்பா இருப்பா இருப்பா இருப்பா இருப்பா இருப்பா போங்க இருப்பா ஒரு பட்டிமன்றத்தில் தீர்ப்பு கேட்டுட்டு போங்க ஆக இவர்கள் இருவரும் பேசுகின்ற பொழுது இருப்பா மரியாதைன்றது மனசுல இருந்தா போதும் உட்காருங்க ஆக யோசித்து பார்க்கையிலே இவர்கள் வந்து அதிகம் செலவு செய்பவர்கள் யார் குடும்ப தலைவர்களா குடிகாரர்களா என்று கேட்டால் ஏன்னா நீங்களாம் கூட டிவியில் பார்த்துக்கிறீங்க அதுக்காக சொல்கிறேன் இவர்கள் இருவருமே கிடையாது அதிகம் செலவு பண்டிகை நாளிலே வெளியூருக்கு செல்கிறார்களே அவர்கள் தான் அதிகம் செலவு செய்கிறார்கள் ஒன்றுக்கு பத்தாக டிக்கெட்டு பணம் கொடுத்து வாங்கி செலவு செய்பவர்கள் அவர்கள் தான் அவர்கள் தான் அவர்கள் தான் என்று சொல்லி இந்த நல்லதொரு இந்த நல்லதொரு நாளிலே இந்த தீர்ப்பை சொல்லி மீண்டும் அடுத்த பட்டிமன்றத்தில் நிறைய சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுவோம் நன்றி வணக்கம் சட்டுன்னு போயிட்டானுங்க